அடைக்கல பத்து சரி அடைக்கல பத்து அப்படின்னா யார அடைக்கலம் அடையணும்னா பெருமானு தான் அடைக்கலம் அடையணும் வேற யாரு அது அடைக்கலம்னு ஒண்ணு அடைஞ்சிட்டோம்னா அவர்கள் வந்து முழுமையாக நம்ம ஏற்பவர்களும் காப்பவர்களுமாக இருக்கணும் சரிங்களா அவங்கதான் அடைக்கலமா இருக்கணும் அப்படியானா முழுக்க முழுக்க யார் பெருமானம் தான் போற்றியன் வாழ்முதலாகிய பொருள் இயங்கும் போது வாழ்க்கைக்கு மூலப்பொருளாகவே இருக்கிறவன் தான் எனவே அடைக்கலத்தை அங்க வந்து ஆன்மா வச்சுட்டதுன்னா கவலையில் ஏன்னா அடைக்கலம் வச்சுட்டா அது வந்து அதான் தவத்தோர் அடைக்கலம் தான் சிறிது ஆயினும் மிகப்பேரியவும் தருமணக்கேடா சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகாரத்துல அந்த கன்னிகையை அடைக்கலம் வைக்கிறாங்க யாரு கவுந்தடிகள் எங்க கொண்டு வைக்கிறார் என்றால் இடையர் மாவது மதுரையிலே இடையரல் எல்லாம் தங்கியிருக்க இடத்துல கொண்டு போய் அந்த பெண்ணை நிறுத்தி அம்மா இவ பெரியவம்மா கற்பது இவளோ கொங்கச்செல்வி குடமலையாட்டி செந்தமிழ்ப்பாவை செய்தவ கொழுந்து ஒரு முனியாய் உலகிற்கோங்கிய திருமாபத்தினிமா கொண்ட கணவனுடைய அந்த அமைப்பு வாழ்வியை சரியில்லாமையினாலே சிலம்பு விற்பதற்காக இங்க வந்திருக்காங்க நீங்க தாமா பாதுகாத்துக்கணும் என்று சொல்லி அந்த அடைக்கலத்தை இதுக்கு பெறுகிறாங்க அது அடைக்கலம் கம்பராமாயணத்துல விபீஷணன் அடைக்கலம் அதனால விபீஷன் அடைக்கலமாக வைத்து சொல்வது அடைக்கலமாக வைத்த போது சொன்னதை விட பின்னால கும்பகர்ணன் இறக்கும் போது சொன்னதுதான் இன்னும் அதிகமான அடைக்கலம் ஆனா இந்த காப்பியங்களை எங்கேயோ பிணிக்குது இங்க ஒன்னு நம்ம தமிழ்ல தான் இருக்குது ஒண்ணு கடினமும் இல்லை இப்படி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தானா விளங்க சிவ சிவ எனவே ரெண்டு அடைக்கலம் சொன்னீங்களா இது நம்முடைய இங்க அடைக்கலாம் இது உயிருக்கு அடைக்கலாம் அதனால என்ன சொல்றாரு மணிவாசகர் பத்து திருப்பெருந்துறையில் அருளியது சரி இருக்கட்டும் பக்குவ பக்குவ நிர்ணயம் இதெல்லாம் சத்தியம் அவருடைய வாக்கு அல்ல யாரு இது மணிவாசர் அல்ல நம்ம போல எங்க போல இருக்கிற கலண்டகர் எழுதியிருக்கு ஆமா ஆமா பக்குவ நிர்ணயம் என்ன பக்குவம்னா இந்த உயிரானது உன் திருவடியை சாருவதற்குரிய பக்குவம் பெற்றது என்று சொல்லுகிறார்களாம் ஏன்னா அடைக்கலம்னு சொன்னதுனால அப்ப இந்த உயிரானது என்ன பக்குவம் வந்துட்டது பெருமான் திருவடி அடைவதற்குரிய அந்த பக்குவத்தை அடைந்து விட்டது அதனால பக்குவ நிர்ணயம்னு சரி யாரோ எழுதுனாங்க எழுதிட்டு போறாங்க சரிங்களா அடுத்தது ரொம்ப அருமை பாட்டு செழுக்கமலத்து கமலனன் கமலத்திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினர் யான் பாவியேன் புழுக்கனுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலவி இல்ல அருமையான பாட்டுலாம் செழுங்க செழுக்கமல செழுங்கமலன்னு தான் இருக்கணும் ஆனா அது செழுக்கமலன் இருக்குது தப்புன்னு அடிச்சிடக்கூடாது சிவ சிவ செழுமையான கமலம் அதாவது நல்ல அப்பதான் பூத்து நல்ல தண்ணீர் இருக்கிற முடியான பூத்து இருக்கிற தாமரை அதான் செழுங்கமலம் நல்ல வளப்பம் புரிஞ்ச கமலம் ஆனால் அடுத்த வரி எப்படி இருக்குது பழுத்தன்னு இருக்கு அடுத்தது புழுக்குன்னு இருக்கு அடுத்தது அழுக்குன்னு இருக்கு அந்த எதுகைக்காக செழுங்கமலம் என்பது செழுக்கமலம் இக்கண்ணாக்குனர் எதுகை நோக்கி எப்படி எழுதணும் எதுகை நோக்கி நகரம் தகரமாக தெரிந்தது பருமையில மாறி இருந்தா எழுதினா அப்படி அழுவோம் எதுகை நோக்கி எப்படி இருந்து தெரிந்தது இல்லைங்களா ஆனா செடுங்கமலம் தான் ஆனா படிக்கும் போது செடுங்கமலம் படிக்கப்படாதுதான் இங்க எப்படி பாட்டுருக்கு அப்படி படிக்க எதுகை நோக்கி அப்படி தெரிந்தது அப்படின்னா செடுக்கமல திரள் ஆனானின் சேவடி செடுங்கமல ஆனானின் சேவடி இப்போ பாத்தீங்களா கம்பரமான அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது தெரியாது பெருமானுடைய சேவடி திருவடி எப்படி இருக்கு கேட்டா ஒரு தாமரை ரெண்டு தாமரையினுடைய மாதிரி இல்லையா செழுங்கமல திரள் அன ஒரு பத்து பதினஞ்சாயிரம் தாமரை வச்சு அப்படியே நல்லா இப்பதான் அப்படி மொட்டை அப்படி மலரும் போது அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் சுத்தி எப்படி இருந்தா அது போல திருவடி இருக்குமா ஆயிரம் இராமரும் நின்கேள் ஆவரோ தெரியணுமாங்கிறீங்களே அது போல ஆயிரம் தாமரையும் நின்கேள் ஆவரோ தெரியணும் ஆயிரம் தாமரை சேர்ந்தா கூட பெருமானுடைய திருவடியை சரி வராது அதெல்லாம் அவ்வளவு அருமையானது அப்ப செழுமையான தாமரைகள் பல சேர்ந்து அது அப்படியே அப்பொழுதுதான் முகிழ்க்கும் போது எப்படி அந்த அந்த மனமும் அந்த அந்த பொலிவும் இருக்குமோ அது போல பெருமானுடைய திருவடி இருக்குமோ நின் தேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தடியார் உன்னுடைய திருவடிக்கு ஆளான பெரியவர்கள் எல்லாம் அடியார் பழுத்த செடுங்கமல திரளனன் சேவடி சேர்ந்தமைந்த படுத்தமனத்தடியார் உடன் போயினர் எல்லாம் உன்னுடன் இன்னையே வந்துட்டாங்க பாவியேன் அரியன் மட்டும் உன்னுடன் வரல வரும்படி நீ என்ன இங்க கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு போன அதான் பொய்யில் இங்கனை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவது நீ அடியாளெல்லாம் அந்த மெய்மையான உலகத்துக்கு செல்ல என்ன மட்டும் இந்த பொய் உலகத்துல கொஞ்சம் இருப்பான்னு சொல்லிட்டு போனியே இது பொருத்தமா என்ன மட்டும் இப்படி இருக்க முடியாது செதுட்டியப்பா என்றெல்லாம் வருந்துகிறது காரணம் அந்த அடியவரெல்லாம் சேர்ந்து போயிட்டாங்க திருவடியோட ஆகவே சேர்ந்தமைந்த படுத்தமன தடியருடன் போயினர் யான் பாவியேன் பாவியேன் இந்த பாவிங்கிறது தொட்டதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது ரொம்ப கடுமையான கோபம் இருந்தாதான் பாவின்னு சொல்லலாம் முன்னே சொல்லியிருக்கிறேன் திருக்குறள்ல பாவின்னு சொன்னது மனிதனை எந்த மனிதனையுமே சொல்லல திருவள்ளுவர் ஏன்னா போய் மனிதனை பாவின்ட்டு அவன் எந்த காலத்திலயும் அவன் வந்து உட்பட முடியாது அது அவர் வாயினால அதனால பாவின்னு சொன்ன ரெண்டே ரெண்டத்தான் பாவின்னு சொன்ன சொல்லியிருக்கிறேன் அழுக்காறு அதை பாவினர் அழுக்காரன ஒரு பாவி திருச்சற்று தீயொளி வீச்சுவிடும் இந்த பிரத்தியாருடைய வெள்ளையும் ஜல்லையும் கண்ட உடனே பாடுறா எல்லாம் கொலிக்குது என்று பண்ணக்கூடாது நீ போட்டுக்க முண்டாம் அவர் வந்து ஒரு சட்டை ஐநூறு ரூபா ஆறது போட நீ நாளைக்கு எழுநூத்தி ரூபா இருக்கிறத போடு அல்லது ஆயிரம் ரூபா ஆனது நீ போட்டுக்கேன் அது போய் அவரை போய் அறுவு இருக்கிற அது அழுக்காரு இந்த பிறருடைய செல்வம் பிறருடைய தகுதி பிறருடைய அந்த அழகதை பார்த்தவொடனே வாரியா அப்படின்னு அழுக்கா அது ஒரு பாவின்னு அழுக்காரன ஒரு பாவி திருச்சற்று வைத்து விடும் இன்னொரு பாவி வறுமைங்கிறது ஒரு பாவி மனுஷனுக்கு மற்ற எதுவும் வரலாம் இந்த வறுமை வரக்கூடாது இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் என்று வரும் இந்த வறுமைங்கிற ஒரு பாய் வந்துட்டு ஆகவே ரெண்டே ரெண்டு தான் பாவி பரிமையர் எழுதினர் அழுக்காரன ஒரு பாவிங்கிறத மட்டும் எழுதினர் ரொம்ப எழுதுவாரா என்ன அழுக்காற்றி பாவின்னு சொல்லிட்டாரு என்னாரு கொடியானை பாவி என்னும் வழக்கு உண்மையின் ரொம்ப கொடியவங்களை பாவின்றாங்க இதோட நிறுத்திக்குமா இன்னொரு இடத்துக்கு போவோமா அரண்மனைக்கு போவோமா அரண்மனைக்கு போனா போகும் எங்க தசரதன் அரண்மனை கைகேயனுடைய இருப்பு நாளை காலையில ஆறு மணிக்கெல்லாம் ராமருக்கு பட்டாபிஷேகம் சொல்லிவிட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு கைகை அரண்மனைக்குள்ள நுழைந்தார் கை எப்படி இருக்கிறா என்னைக்கோ வாங்கின புடவை நாலஞ்சு தரம் கிழிஞ்ச போன புடவை எடுத்து கட்டிக்கிட்டு மூஞ்சில இருக்கிற பொட்டெல்லாம் அழிச்சு விட்டு அது அது மாதிரி கிடக்கிறா எது மாதிரி அது மாதிரி அவர் மாதிரி கிடக்குறா போய் பார்த்து பதினோரு மணிக்கு பார்த்த உடனே என்ன அப்படின்னு சொன்ன உடனே இனிமே எனக்கு என்ன இருக்குது நீங்க ஆளுவீங்க உங்க பையன் ஆளுவான் கோசல ஆளுவா நான் நானும் என் பரதன்லாம் என்னமோ நான் செஞ்ச பாவம் நான் செஞ்ச பாவம் நான் செஞ்ச பாவம் இந்த பரதன் செஞ்ச பாவம் அல்ல இந்த பாருங்க இந்த இது செஞ்ச பாவம் கோபுரம் செஞ்ச பாவம் அதனால இந்த பாவத்தினால கிடக்கிறோம் சொன்ன உடனே என்ன உனக்கு என்ன வேணும் என்னன்னு கேளு என்று சொன்ன உடனே அவன் சொல்ல ரெண்டுல முதல் ஒண்ணு என்ன என் மகன் பரதன் இந்த அரசினை ஆளணும் அதை வந்து மன மகிழ்ச்சியை ஏத்துக்கிட்டார் ராமன் காட்டுக்கு போகும் அதுதான் சங்கடம் அதான் சங்கடம் அதான் சொல்லி சொல்லி பார்க்கலாம் நின்மகன் ஆழ்வாய் இதெல்லாம் ரொம்ப அருமையா ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேல பேசுனது யாரு இது யாருக்கு தெரியும் தசரனுக்கு தெரியும் கைகைக்கு தெரியும் கம்பருக்கு தெரியும் இப்ப கம்பரை படிச்சோம்னா இப்ப நாம அந்த அரண்மனைக்குள்ள இருக்கும்னு அர்த்தம் எங்க தசரன் நின்மகன் ஆழ்வான் நீ இனிது ஆழ்வாய் நிலமெல்லாம் உண்பயமாமி ஆளுதி தந்தேன் உரை கொண்டேன் அதனால நீ பதினாறு இந்த அயோத்தி எல்லாத்தையும் கேட்கிறிய எல்லாம் நீயே ஆடட்டும் பரதனையும் ஆடட்டும் நல்லா இருக்க ஆனா இன்னொரு வரம் கேட்டிய என் மகன் இல்ல இல்ல என் கண் என் உயிர் ராமனி என் மகன் என் கண் என் உயிர் அவனே நாடிரவாமை நயவென்றான் இல்ல இந்த நாட்டை விட்டு கடக்கணும்னு சொல்லாது இந்த காடுன்னு சொல்லக்கூட பயம் இந்த காடுங்கிற சொல்ல கூட சொல்லப்படாதான் இந்த நாட்டை விட்டு போக முடியாது செய்யாதே அதெல்லாம் இந்த பிறகு குசைப்பரியோய் நான் கேட்ட வயத்தை ரெண்டையும் ரெண்டையும் தரணும் ரெண்டும் தரல பாலிலால் இங்க இருக்குது ஆமா ஆமா குசைப்பரியோய் தரின் நான் இருப்பேன் இன்றையில் மாழ்வனும் அப்படியே சொல்றாரு எப்ப ராத்திரி அணியவும் மணி இப்ப வந்து ரெண்டு ஐம்பது விடிய காலம் நீங்க தான் கேட்கப்படாது கேட்கக்கூடாது கூடுமான வரைக்கும் சத்தியமா ரெண்டு ஐம்பது ஏன்னா அந்த சூழல் அப்படி இருக்கு ரெண்டு ஐம்பது உடனே மாழ்வன் சொன்ன சரி சரி வேணாம் அப்பதான் சொல்லுகிறான் தசரதன் மானா பாவி இந்த பாவிங்கிற சொல்ல அப்பதான் பயன்படுத்தணும் எங்க ராத்திரி மூணு மணிக்கு கைகையை பாவி என்று சொல்லுகிறான் மானா பாவி இனி என்பல உன் கழுத்தின் நான் உன் மகனுக்கு காப்பு நானாம் என்றான் இந்த பேரு அருமையா காலையில பரதனுக்கு பட்டம் கட்டு அவன் கையில காப்பு கட்டணும் உன் கழுத்துல நான் கட்டம் பாரு எது திருமங்கல்யா அதையே அவனுக்கு காப்பு நானா கட்டு என்ன அர்த்தம் அவ்வளவுதான் கழுத்தின்னான் நின்மகனுக்கு காப்பு நானாம் என்றான் அது மட்டுமல்ல நான் நிச்சயமா இறந்துடுவேன் இறந்தா இந்த கொல்லி வைக்கிறது போறது வரதெல்லாம் அவன் அந்த அவன் உரிமைக்கு ஆகான் என்றான் எவனாலும் வழியில போற வேணாலும் வைக்கிட்டு ஏன்னா ராமன் காட்டுக்கு போட்டாருன்னா பரதன் தான் நாட்டை ஆழ்வான்னு சொன்னா இவன் எங்கிட்ட கொல்லி கிள்ளி வைக்கிறது கூடாது அவனும் உரிமைக்கு ஆகான் என்றான் விழுந்துட்டான் இதெல்லாம் பாவிங்கிற சொல்றேன் இலக்கியத்தில் பாவின்னு எடுத்து ஒரு ஆய்வு பண்ணலாம் <laughs> படிக்கிறவன் அடப்பாவி இது இப்படியா இருக்குது அவன் சொல்லிட்டு போ அவன் சொல்லிட்டு போவா அடப்பாவி இப்படியா பாவிங்கிற சொல்லுறதுன்னு இலக்கியத்தில் பாவி சிவ சிவ அதனால இப்படி எல்லாம் இங்க என்ன சொல்லுகிறார் எங்க பாத்தீங்களா எங்க போச்சு இருபத்தி நாலு பக்கம் மாறி போச்சு எனவே பாருங்க செழுக்கமல திரள் அனனின் சேவடி சேர்ந்தமைந்த படுத்த மனத்தடியர் உடன் போயினர் எல்லோரும் எங்க பெருமானுடன் சென்று விட்டார்கள் யான் பாவியேன் அந்த அரியாரோடு நானும் போயிருக்கணும் நான் செய்த பாவி என்ன பண்றது அதனால் பாவியேன் எப்படி இருந்துட்டேன் புழுக்கள் உடை புன்குரம்பை இந்த என்னுடைய ஆன்மா எங்க இருக்குன்னு கேட்டா இந்த உடம்புல இருக்கு இந்த உடம்புங்கிறது எப்படிப்பட்டதுனாரு புழுக்கள் உடை எல்லாம் ஏகப்பட்ட புழு குரம்பை ரொம்ப இழிவான இதுக்கு வீடு இது ஏன் அப்படின்னு ஒரு நாள் குளிக்கலனால என்ன தெரியுது மூஞ்சியும் தெரியுது உடம்பும் தெரியுது போய் எட்ட போனா தேவலான்னு தோணும் ஏன் அடிக்குது குப்புன்னு ஒரு நாள் குளிக்கலன்னு அதெல்லாம் திருவள்ளுவர் பார்த்தார் புறந்தூய்மை நீரானமையும் சோப்பான அந்த அதாவது சோப்பு இல்லை பையன் சொல்றது ஏன் பாத்தியாடா புறந்தூய்மை சோப்பானமையும் சொன்னார் எங்க திருவள்ளுவர் இல்ல ஏன் சோப்பெல்லாம் கிடையாது இப்ப நீரானமையும் நல்ல குளிர்ந்த நீர்ல நல்லா அருமையா தேய்ச்சி குளிச்சுன்னா புறத்தே தூய்மை அமையும் ஆகவே இப்படி புழுக்கள் உடை புன்குரம்பை அதனால இந்த உடம்பு அப்படிப்பட்டது சரி படிச்ச கல்வியாவது நல்ல கல்வியான்னா பொல்லா கல்வி பொல்லா கல்வி ஏன் பொல்லா கல்வின்னு கற்றதனாலாய் திருவள்ளுவர் வருவார் கற்றதனாலாய பயனுங்கள் மாதறிவன் நற்றால் தொழாடினேன் ஆகவே கற்றதனுடைய பயனும் பெருமானுடைய திருவடியை சேரணும் எப்ப நான் சேரலையோ அப்ப என் கல்வி பொல்லா கல்வி சரி உழவு உள்ளத்துல என்ன இருக்கணும்னாரு ஞானம் இருக்கணும் என்ன ஞானம் ஞானம்னா என்ன சேக்கடா வருவார் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் இரண்டு எப்படிப்பட்டது ஓமையிலா கலைஞானம் முன்னாது உணர்வரிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுனந்தார் அந்நிலையில் நம்முடைய ஞானசம்பந்தருடைய கல்வி எங்க என்ன குளத்தங்கரையில கல்வி ஒரு செகண்ட்ல பிஹெச்டி ஞானம் ஞானம் அடைவார்னு சொல்லு நம்பியாண்டா நம்பியாள்வா அவருடைய பாடலை பாடினால ஞானம் இந்த பாட்டு என்ன பாடுபடுறது தெரியுங்களா இந்த சிவனுடைய சிந்திக்கும் திருப்பதி சிவஞானம்ங்கிறது திருப்பரிய திரு சிவனுடைய சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம் பெருமானுடைய திருவடியே நினைக்கும்படியான ஒரு ஞானமா பவம் அதனை அற மாற்றும் பாங்கில் ஓங்கியான பவம்னு அந்த பிறப்பு இந்த பிறப்பினை நீங்கும்படியா நீக்கும்படியாக அந்த அவற்றை நீக்குவது ஒரு ஞானம் இந்த ரெண்டு ஞானத்தை தான் பின்னால விளக்குறார் என்னது இந்த சிவனடியே சிந்திக்கிற ஞானம் எதனால வரும்னு கேட்டா ஓமையிலா கலைஞானம் கலைஞானம் என்னது இப்ப கற்றதனாலாய பயம் பாலடிவன் நற்றால் தொடுவது அதான் அந்த கலைஞானம் கலைஞானம் தருவது அடுத்தது அடுத்தது என்ன ஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் இந்த பவமதனை அற மாற்றுகின்ற ஞானம் இருக்குதே அது உணர்வுக்கரிய மெஞ்ஞானம் இந்த ரெண்டு ஞானத்தைன்னு சொன்னார் இப்ப இருக்கிற எல்லாம் பண்ணுச்சுன்னா சிவனுடைய சிந்திக்கும் திருப்பதி சிவஞானம் பவமான நிறமாற்றம் பாங்கில விஞ்ஞானம் ஓமையலா கலைஞான உணவருடைய நாலு ஞானத்தை அறிந்தார் நாலு ஞானத்தை அறிந்தார் இந்த இரண்டைத்தான் பின்னி விளக்குகிறார் ரெண்டுல முன்னையது கலைஞானத்தால் வருவது இன்னொன்று மெய்ஞானத்தால் வருவது பல ஆண்டு இருந்ததுனால என்னத்துக்கு இந்த பிறப்பி திருவள்ளுவர் பிறப்பெண்ணும் பேதமையை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு இதுதான் சார் ஞானம் இப்ப இந்த ரெண்டு வரியும் தொகுத்து சொன்னோம்னா சிவனுடைய சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம்ங்கிறது என்ன சீக்கிரம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் படிக்கு பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செவ்வொருள் காண்பீங்க இவரை போய் நித்தியில ஒண்ணுமில்லாம் பண்றீங்களாடா திருவள்ளுவரை போய் உங்க கோஷ்டில சேர்க்கிறீங்களே அழுக்கு மனத்து பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனம் என்ன ஞானம் என்று சொன்ன சிவனடியே சிந்திப்பதும் பவமதனை அறமாற்றுவதுமாய ஞானம் அந்த ஞானமிலா இப்ப இந்த ஞானம்ங்கிறதுக்கு நீங்க அந்த ரெண்டு வரி வச்சுக்கிட்டா எப்பவுமே உதவும் அதான் ஞானம் அந்த ஞானமிலா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே அடியேன் கரையேறணும்னா பெருமானி உன்னுடைய அடைக்கலம் நான் நீ எப்படி செஞ்சாலும் சரி அதனால நீ காப்பாய் அல்லது அழிப்பாய் நீ எது நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே நீ அடைக்கலாம் இந்த ஆன்மா எனக்கு தெரியாது என்று ரொம்ப அருமையாக வைத்த பாடல்கள்லாம் வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே வெறுப்பனவே செய்யும் அது என்னது வெறுப்பது செய்யும்னு கேட்டா இந்த உலகிலேயே இருந்து இதுவே சொந்தம் இதுவே நமக்கு எப்பொழுது நிலையானதுன்னு கருதுவது இருக்கே அதான் வெறுப்பன் அப்போ இந்த உலகில் தான் நம்பி இதை இதையே நம்பி கொண்டிருப்பது வெறுப்ப வெறுக்க தந்தது சரிங்களா அந்த வெறுப்பனவே செய்யும் அது மின்னல் பின்னார் இடத்துல கூட சொல்றாரு என்னது என்னமோ கல்வி எனும் அப்படின்னு ஆரம்பிக்காரு இந்த வெறுப்பனவே செய்யும் இந்த உயிரானது கீழ்மை உருவதற்கு அதாவது மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு ஏதுவாகிய பற்றி செய்வதுதான் சிறுமை அந்த சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனி உன்னுடைய பெருமையினால சரி ஏதோ இந்த ஆன்மா அப்படி கருதிச்சு தெரியாதனமா தொலை தொலை மன்னிப்போம் என்று சொல்லுதான் பொறுப்பவனி அரா பூண்பவனி அறான்னா பாம்பு அதை அணிந்திருக்கிறான் பூம்பவனி பொங்கு கங்கை சடை செருப்பவனி தலையில கங்கை கொண்டிருக்கின்ற பெருமானி நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனி உன்னுடைய அருளினாலே என்னுடைய பிறவியை முழுதும் நீக்குகின்றவனே உடையாய் என்ன உடையாய் உடையாயின்னா என்ன பொருள் கேட்டீங்கன்னா அடியேனை அடிமையாக உடையவனி இந்த அர்த்தம் உடையாய் இந்த அடிமை அடியவனையும் நீ உன்னுடைய எத்தனையோ ஒரு சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் பிறவிகள் இருக்கு அதில் அடியேனும் ஒருவன் அடியேனும் நீ அடிமையா உடையவன் தானே உனக்கு தானே சொந்தம் வேற யாருப்பா அதனால உடையவனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே உன் திருவடியே சார்ந்து நீ தான் எதுவும் செய்யணும் எல்லாம் நீ தான் செய்யணும் என்று சொல்ற பெரும் பெருமான் பெருமான் தான் பெருமானுக்கு மேல் ஒரு பெருமான் இல்லை ஏன் தனக்கோமை இல்லாதான் திருவள்ளுவர் சரிங்களா அந்த நம்முடைய பெருமானுக்கு இணையா ஒருவன் உண்டுன்னு சொல்ல முடியாது இவன் தான் பெரியவன் பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பிறவியை மேல அப்படியே டேசா கிள்ளி விட்டீங்கன்னா மீண்டும் தடையும் அடியோட அக்கோட வேறோட அப்படி எடுத்துடுவோம் அதனால அப்படி வேறொடும் அறுத்தவனி பெரும் கருத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் அது என்ன பிச்சு அப்படின்னு கேட்டா மின்னிய இருந்திருக்குது பிச்சதேற்றினாய் பிச்சதேற்றினாய் இந்த பெரிய தண்டருக்கு உரிய நாய்க்கினாய் தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கொலா நானும் உடையனே நாதனே நல்லவா ஒரு மரத்தை நம்ம கொல்லையில நாம வளர்த்துட்டோம்னா அது ஒரு விஷமரமா இருந்தாலும் கூட என்னமோ அந்த காலத்துல இந்த கையில தண்ணி இனி ஊத்துனது வளர்ந்துட்டுது இருந்துட்டு போகுதுன்னு சொன்னேன் அது போல நான் ஒரு நச்சு மரமா இருந்தா கூட உன்னால் வளர்க்கப்பட்டவன் அதனால என்னை கொன்றாதப்பா என்னை உன்னுடைய அடியவனாக வச்சுக்கப்பா என்கிற தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனையே உடையனாதன் இதுக்கு முன்னாலே சொல்லிட்டது இல்ல இது திருச்சதம்னு நினைக்கிறேன் திருச்சதம் எனவே இப்படி எல்லாம் முன்ன சொன்ன பெரியவர் தான் இங்கும் சொல்லுகிறார் வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் அது என்ன சதுர பெருமான்னா சதுரம்னா சாமர்த்தியம் ஆற்றல்னு அர்த்தம் என்ன ஆற்றல் ஒன்னும் தகுதி இல்லாத என்ன இப்படி ஒரு தகுதி உடையவன் ஆக்கினியே அது உன்னுடைய திறமை அல்லவா வேற யாரும் அப்படி ஆக்க முடியாது நீதான் ஆக்கணும் எனவே சதுர பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் அடியே நினைக்கின்ற பொழுதெல்லாம் என் உள்ளத்தில் எழுந்தருள்வாய் மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான் திருமால் என்ன பெருமன் என்ன இவெல்லாம் அறிய முடியாத பெரியமான் அப்படிப்பட்ட பெருமானி உடையாய் அடியேன் உன் அடைக்கலமி உன்னுடைய திருவடியில் என்னுடைய உயிர்ப்பா அதை நீ அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளணும் பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கடற்புனை கொண்டு இடிகின்ற அன்பர்கள் ஏறினர் இந்த உலகத்துல பொடிகின்ற துன்ப புயல் இந்த உலகமே பொருவா துன்பமானதுதான் அதனாலதான் இவங்க பாடினது கூட மணிமேகல்ல பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம்னு இந்த பிறப்புங்கிறதே பெரிய துன்பம் பிறவார் உருவது பெரும் பேரின்பம் இனி பிறப்பு இல்லைங்கிறவங்களுக்கு தான் இன்பம் அந்த பேரின்பம் இருக்குது சரி இதுக்கு என்ன காரணம் பற்றின் வருவது முன்னது இந்த பற்று வைக்கிறதுனாலதான் அந்த பிறவிங்கிறதே வருது பின்னது பின்னது அற்றோர் உருவது அறிய நாலு வரியில முடிச்சுட்டது மணிமேகலை நாலே வரி நம்ம ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சரு காப்பியம் எல்லாம் எவ்வளவு அருமையான நூல் தெரியுங்களா சிறப்பு யாரும் ஐஞ்சரு காப்பியத்துல ரெண்டு ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான் இருக்கு நம்ம நம்ம ரொம்ப இல்ல ஐம்பெருங்காப்பியம் நமக்கு நல்ல அமைந்திருக்கு அதுலயும் சிலம்பு மணிமேகல் இருக்கு ரொம்ப ரெண்டு அருமையான யோகியதையா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சோம்னா அது பலவேறு அருமையான கருத்துக்களை கொட்டி வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்துல வந்து பிறக்கிற வரைக்கும் துன்பம் தான்ப்பா என்னைக்கு இன்பம்னா பிறக்காம இருக்கும் போதுதான் வர்றது அப்படியானா அந்த பிறக்காம இருந்தா வந்துட்டா பரவாயில்ல என்னது ஏன் பிறகு வருது பற்றின் வருவது முன்னது பின்னது அற்றோர் ஒருவதுன்னு அடிக்கிற நாளே நாலே வரையில ஞானத்தையே முடிச்சு விட்டாங்க இப்படி எல்லாம் இலக்கியம் சொல்லுது இவன் கடவுள் கொள்கை இல்லைங்கிறான் இதெல்லாம் மணிமேகலை அல்லவா இதெல்லாம் நம்ம தமிழனுடைய நூல் தானே ஏண்டா நம்ம நூல்கள்ல எங்கேயாவது திருக்குறள் இருந்து தொல்லாபத்திலிருந்து கடவுள் இல்லைன்னு எங்கேயாவது இருக்குதா எங்கேயாவது இருக்கான்னு காட்டேன் பார்ப்போம் பார்க்கும் இடமெங்கும் நீக்கவன் இருக்குது அப்பா நீ வேணா சொல்லு எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு வாழ்க ஒண்ணு மாட்டேன் ஆனா நம்ம தமிழன் கொள்கை அதுன்னு சொல்லாத ஆமா பித்துக்குடி பயன் படிக்கலன்னு அர்த்தம் எனவே ரொம்ப அருமையாக பொடிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் நின் கடற்புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் இங்க பாருங்க பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளம் இந்த உலகமே பொதுவா துன்பத்திற்கு காரணமாக இருப்பது நீங்களா என்ன சின்ன பிள்ளைன்னு சொல்றேன் வயிற்றுல நாம இருக்கும் போதே கூட அந்த சிறு பிள்ளையில கூட நம்ம கஷ்டப்பட்டோமா திருவாசத்துலதான் இருக்குது படிச்சு முடிச்சுட்டோம் படிச்சு எல்லாம் இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொரு திங்கள்லயும் ஒவ்வொரு காலகட்டம் வருது அதெல்லாம் தப்பி இப்பி வந்து பத்தாவது மாசம் வந்து அம்மாவும் சௌரியமா இருந்து குழந்தையும் சௌரியமா இருந்து இருந்ததுன்னா தான் வரும் காது கொடுத்து கேட்டு இவன் இந்த எதுக்கு கூட சொல்லுவாங்க பாவம் ஏன்னா அவ்வளவு பாடு பாவம் அதெல்லாம் தாண்டி வந்து எனவேதான் இங்க என்ன பொடிகின்ற துன்ப புயல் வெள்ளம் அப்படியே புயல் அடிச்சு நல்ல காத்து அடிச்சு ஒரே கடுமை அடையா இருக்குதான் அது எதுன்னு கேட்டா துன்பமாகிய புயலும் துன்பமாகிய அந்த வெள்ளமும் இருக்கான் அப்படிப்பட்ட அந்த வெள்ளத்துல நீங்க கரை பத்தாவது ஒரு புட்டு புட்டு சொல்லியிருக்காம திருவள்ளுவர் என்ன இந்த பிறவிங்கிற பெரிய கடல்ல நீந்தணும்னா ஒரே ஒண்ணு நம்ம பெருமான் திருவடிதான் சேரானதார் நீந்தார் வணக்கம் என்றார் இதை விட சுருக்கமா சொல்ல முடியுமா உருக்கமா சொல்ல முடியுமா திருக்குறள் அவ்வளவு கொட்டி வச்சுட்டார அதனால எங்கேயும் அதே தான் அந்த திருவடியை வைத்தவர்கள் எல்லாம் இந்த பிறவியை நீந்தினவர் என்று சொல்றார் பொடிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கடற்புனை கொண்டு உன் திருவடியாகிய புனையை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் அப்போ பெரிய ஆத்து வெள்ளம் அப்படியே அடிச்சுட்டு வருது இந்த பிறவிங்கிற வெள்ளம் அது துன்பமாகிய வெள்ளம் இதுல எப்படா கிடக்கிறது என்னாரு பெருமானுடைய திருவடி ஆகிய ஒரு சின்ன தெப்பம் இருந்துட்டுன்னா அதை பிடிச்சுக்கிட்டு அப்படியே எதிர்த்து போய் கரையேறிடும் இல்ல ஆத்தோட போக வேண்டியது வேற வழியே இல்லைன்னு அதான் அப்படிப்பட்ட எல்லோரும் சென்றார்கள் ஏறினர் வான் யான் இடற்கடல் பட்டு வாய் சுழி சுழி சென்று மாதர் திரை பொற காமச்சுர வெறிய அழிகின்றன அடே அப்பா இல்ல நான் எங்க இருக்கேன்னு கேட்டா எல்லாம் கடல் நீந்தினாங்க நான் அந்த ஆத்துல அந்த கடத்துக்கு என்ன பண்றேன்னு கேட்டா ஒரு ஒரு தப்பு ரெண்டு தப்பு இல்ல வாய் துன்பம்ங்கிற ஒரு பெரிய கடலுக்குள்ள நான் கிடக்குறேன் அந்த கடலுக்குள்ள என்ன இருக்குன்னா சுழி சென்று இல்ல அது என்ன பண்ணுன்னு கேட்டா இப்ப எப்படி நிறைய தண்ணி போச்சுன்னா நீர்ச்சுடி அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி அது எனக்கு இந்த பிறவியில் அந்த மாதிரி அந்த சுத்தி சுத்தி சுத்தி எதுல உன்னை அழுத்திவிடும் நீங்க அந்த சுத்திரத்துல நீங்க ஆப்பிட்டீங்க அந்த சுழற்சியில அழுத்தியே விடும் அப்படி சுழி சென்று என்ன செய்யுதாம் மாதர்த்திரை போற இந்த சுடியோ அப்படி சுத்திட்டே வருது உள்ள தள்ளும் போல இருக்கு அதுக்குள்ள பெரிய அலை வருதான் என்ன அலைன்னாரு இந்த பெண் இன்பம்ங்கிற அலை அது ஒரு பெரிய தொந்தரவு அந்த பெண் இன்பம்ங்கிற அலையானது வேற வர திரை போற ஒரு பெரிய சுறா மீன் அத வாய ஆணு வந்துகிட்டே இருக்கு என்னன்னாரு இந்த காமம்ங்கிறது மனிதன் அப்படி உயிரை பிடிச்சிருக்கிற காமம் இருக்குதே அது இல்ல அதான் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கட கெடும் நோய் திருவள்ளுவர் இது மூணு நீங்கினா போதும் இல்ல இந்த மூன்றினுடைய பெயரே கெடணும் திருவள்ளுவருக்கு மேல ஒரு பய போக முடியாது <laughs> காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் இது மாதிரி ஒண்ணு இருக்கிறதாகவே காதலியோ அல்லது கருத்திலேயோ இருக்கக்கூடாது அப்படி இருந்து நம்ம நோய் நீங்க போடுங்களா படுத்த யான் இல்ல திருவள்ளுவர் அதனால் இந்த இப்படி காமச்சுரவெறிய அழிகின்றனன் அப்போ உன்னுடைய திருவடியாகிய புனையை கொண்டவர்கள் எல்லாம் அந்த கடல் வெள்ளத்தை நீந்தி விட்டார்கள் அடியேன் இந்த துன்பமாகிய கடல்ல அப்புறம் சுழித்து சுழித்து வருகின்ற அந்த திரை மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற அந்த பிறவி ஆகிய சுழியில நடுப்புற பெரிய அலை எது அந்த பெண் பெண்ணின்மம் என்று சொல்கின்ற பெரிய அலை மோத அதுல காமம்ங்கிற ஒரு பெரிய சுறாமீன் வேற நம்முடைய காலை கவ்வ இப்படியாக நான் இருக்கிறேன் அழிகின்றனன் அதனால உடையாய் என்ன அர்த்தம் உடையாயின்னு என்னன்னு இப்படி எல்லாம் இருப்பதை காக்கணும்னா என்னை நீ அடிமையாக உடையவன் யாரு நீ தானே உங்கள்கிட்ட தானே சொல்லுவோம்ப்பா நீ என்னை ஆண்டான் நான் அடியவன் வேற யார்கிட்ட சொல்லுவேன் உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன் அல்ல அதனால என்னை அடிமையாக உடையவனே நீ தான்ப்பா செய்யணும் அடியேனும் அடைக்கலமே அருமையான பாட்டு அல்லவா அடுத்த பாட்டு பாருங்க சுருள் பொறி கூடையர் சூழலில் பட்டு சுருள் பொறி கூடையர் சூழல் என்னது அப்படின்னு கேட்டா மாசரு பொன்னே வலம்புரி முத்தே குறையே கரும்பே தேனி அதுக்கும் பாட்டு இருக்கு சிலப்பதிகாரம் தான்